الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்லல்லாஹக்கு சுபஹானஹுவத்தாலாம் அவனுடைய திருநாமம் கொண்டு கொத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான தன்னுடைய படைப்பினங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகநாயன் அல்லாஹக்கு சுபகான அவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துல்லா சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாகவும் மனித குலத்துக்கு மாணிக்கமாகவும் வந்துரித்தார் என்னுடைய உயிரிலும் பெரிய கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அருமை சகாபாக்கள் உச்சமர்கள் நல்லோர்கள் கையாம நாள் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அத்துணை பேரிலும் அல்லாஹக்கு சுபஹானஹு தன்னுடைய ரஹ்மத்தை சொரிந்தருள்வானா புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமி லோகத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அல்லாவுக்கு மிகவும் பிரியமான அல்லாஹுடைய மாளிகையிலே நீயத்துடன் மந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹக்கு சுபகான எந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்தழுகுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தகைய அல்லாவுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவைகளையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்திருக்கிறானோ அவைகளை முற்று முழுதாக கவர்ந்து நடக்குமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன் மேலான அல்லாஹுடைய நல்லடியார்களே நாமெல்லாம் மிகவும் சிறப்பான புனிதமான ரபியூனில் அவள் மாதத்திலே காலடி வைத்திருக்கிறோம் இந்த மாதத்திலே தான் அல்லாஹுக்கு சுபகான அவனுடைய நேசர் கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த பூமி லோகத்திலே அவதரித்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே மக்கள் வாழ வழி தெரியாது தன்னுடைய வாழ்க்கையை தான் அமைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே இந்த உலகத்துக்கெல்லாம் சுபான ஒரு அருட்பிளம்பாக முழு உலக மக்களுக்கும் எல்லாம் ஒரு பெரிய ஒரு அருக்குடையாக ஒரு ரஹ்மத்தாக இந்த முழு உலகத்திலே வந்த அத்துணை மக்களுக்கும் தலைவராக செய்யுதுல் முருசலீம் உலகத்திலே வந்த அற்றுனை தூதுவர்களுக்கும் தலைவராக நபீன் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர்களாக நபி முகம்மது அலி வசல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலே அல்லாஹ் தன்னுடைய ஒரு பெரிய ஒரு அருப்பிலம்பாக ஒரு பெரும் ஒரு ரஹ்மத்தாகத்தான் அந்த நபி முகம்மது சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை அவதரிக்க வைத்தார் அல்லாஹ் அவனுடைய பரிசுத்தமான குரானில் சொல்லும் போதோ ஆலமீன் நபியே நாயகமே உங்களை நாங்கள் முழு உலக மக்களுக்கும் ஒரு ரஹ்மச்சாக ஒரு அருப்பிலம்பாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று குரான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது இதே ரபியூனில் அவ்வல் மாதம் கிறிஸ்துக்கு பின் ஐநூத்தி எழுபத்தி ஓராவது ஆண்டு மக்கமா முக்கரமாவிலே ரபியுல் அவ்வல் பனிரெண்டாவது நாள் திங்கக்கிழமை நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்றார்கள் அல்லாஹக்கு சுபகானுவத்தாலா இதற்கு முன்னாலே அனுப்பிய தௌராத்துடைய வேதம் இஞ்சியிலுடைய வேதம் ஜபூருடைய வேதங்களிலே கூட இந்த நபி முகம்மது அலைவ அலைவசல்லம் அவர்களுடைய வருகையை பற்றியும் அவர்களுடைய அழகான பண்புகளை பற்றியும் அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றியும் அவர்களுடைய நல்ல தன்மைகளையும் அல்லாஹ் இதற்கு முன் அனுப்பிய அத்துணை வேதத்திலும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே நபி முகமது சல்லாஹு அலையம் செல்லம் அவர்களுடைய பிரஸ்தாபத்தை அல்லாஹ் உயர்த்தியே வைத்திருக்கிறார் குரானிலே ஒவ்வொரு நபிமார்களை அழைக்கும் போதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அந்த நபிமார்களுடைய பெயர்களை அழைத்துத்தான் அழைத்திருக்கிறார் ஆனால் நபி முகமது சல்லாஹூ அவர்களை அழைக்கும் போது குரானிலே எந்த ஒரு இடத்திலும் يا أيها النبي يا أيها الرسول يا أيها المزمل يا أيها المدثر மிகவும் அழகான முறையில நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய சிறப்புகளையும் பண்புகளையும் அவர்களுடைய அழகான அழகான முறையில் அல்லாஹ் அழைத்திருக்கிறார் எங்கையும் அல்லாஹ் யா முகம்மது என்பதாக அழைத்ததே இல்லை அவ்வளவு சிறப்புப்படுத்தி குரானிலே கூட அல்லாஹ் அந்த நபி அவர்களை அழைத்திருக்கின்றான் ஒரு மனிதர் களிமா சொல்லுகின்றார் அந்த களிமாவுடைய வார்த்தையிலா என்று ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் முகம்மது என்பதை அவர் சொல்வதற்கு மறுத்துவிட்டார் அவருடைய கல் கலிமாவை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு இடம் கொடுத்து வைத்திருக்கிறது ஒவ்வொரு வினாடியும் இந்த முழு உலகத்திலும் அவனுடைய சத்தம் ஏதோ ஒரு நாட்டிலே ஏதோ ஒரு நேரத்திலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்றா அவனுடைய சத்தம் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கின்றது அங்கும் கூட அல்ல واشهد ان محمد رسول الله لا اله الا الله محمد رسول الله அங்கு கூட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகவும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதாகவும் அங்கு அழைக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் தொழுகையுடைய அமல் இந்த தொழுகையிலே அத்தையாத்தை ஓத வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் அஸ்லாம் நபி ஏ நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று அங்கு சலாம் உரைத்து கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய பேரிலே தலவாத்தை உரைக்கிறார்கள் எந்த தொழுகையிலே இதனை உரைக்கப்படவில்லையோ அந்த தொழுகையே ஏற்றுக்கொள்ள முடியாதா அப்படியான ஒரு அந்தஸ்தை இஸ்லாம் இந்த நபி அவர்களுடைய அந்த இடத்துக்கு கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது கூட முகம்மது என்ற இந்த பெயரை நாம் சூட்டித்தான் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கின்றோம் இந்த பிரசங்கம் எந்த கொசுபாவிலே நபி முகம்மது அவர்கள் மீது சலவா துறைக்கப்படாமல் அந்த கொத்துபா நிகழ்த்தப்படுமோ அந்த கொத்துபா கூடாததாக இஸ்லாமிய சரியாவுடைய கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹக்கு சுபகானகுவத்தாரா அந்த நபி முகம்மது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய அந்தஸ்துகளை எவ்வாறெல்லாம் உயர்த்தி இருக்கிறார் அது மட்டுமா நிச்சயமா அல்லாவும் அவனுடைய அத்துணை ரசூல்மார்களும் மலக்குமார்களும் அவனுடைய மலாய்க்கத்துமார்களும் நபி மீது செலவா குறைக்கின்றார்கள் கொண்ட மூமின்களே முஸ்லிம்களே நீங்களும் அந்த நபி முகம்மது சல்லாஹூ அவர்கள் மீது செலவா துறையுங்கள் என்பதாக குரான் கூட குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நபி முகம்மது அலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மாபெரும் ஒரு கடலை போன்றது எந்த கோணத்திலே எந்த திசையிலிருந்து நாம் அதனை அள்ளினாலும் கூட அது வற்றாத ஒரு கடலாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த கடலுடைய ஆழத்தை யாராலும் வெட்டி முடிக்க முடியாது அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சிந்தனையாளர்கள் நபி வாழ்க்கை வழிமுறைகளை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய தூய வாழ்க்கையை பற்றி ஒவ்வொருவரும் பல கோணங்களில் முயற்சி செய்கின்றார்கள் அவர்களுடைய முடிவு ஆராய்ச்சியுடைய முடிவு இஸ்லாமாக அமைந்து விடுகிறது வாழ்க்கையை நபி அவர்களுடைய புனிதமான வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டமும் முழு உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது எண்ணிலடந்த எழுத்தாளர்கள் நூலுருவிலே நூல்களை அங்கும் இயற்றினார்கள் இன்றும் நூல்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வரைக்கும் ஒரு மனிதருடைய வரலாறு பேசப்படக்கூடியதாக ஆய்வு செய்யப்படக்கூடியதாக சிந்திக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்றால் அது நபி முகம்மது அவர்களுடைய அந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும் எத்தனை எத்தனையோ எழுத்தாளர்கள் எவ்வளவு தான் எழுதினாலும் முடியாத வற்றாத ஒரு கடல் தான் அந்த சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது ஏன் முஸ்லிம்கள் அல்லாத வேற்று மதத்தையுடையவர்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர்கள் என்ற பட்டியலிலே மைக்கேல் ஹார் முகமது என்று சொல்லக்கூடிய மனிதர் நூறு மனிதர்களுடைய உலக வரலாறை அவர்கள் வரலாறு படைத்தவர்கள் என்று அவர்களை பட்டியலிட்டு ஒரு நூலை இயற்றும் போதோ வேற்று மதத்தை தழுவிய ஒரு சகோதரர் நபி முகமது செல்லம் அவர்களுக்கு முதலாவது இடத்தை கொடுத்த போதோ எத்தனையோ மனிதர்கள் அவரிடம் வினவிய போது சொன்னார்கள் இந்த உலக உலகத்திலே ஒரு மனிதர் சொன்னதை செய்து காட்டின் ஒரு தூதுவர் இருப்பார் என்றால் ஒரு மனிதர் இருப்பார் என்றால் இந்த நபி முகம்மது சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவர்களுடைய அழகான பண்புகளும் அவர்களுடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகளும் முழு உலக மக்களுக்கும் அது எத்தி வைக்கப்படக்கூடிய செய்தி என்பதாக இதனாலே தான் அவர்களுடைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான் அன்பார்ந்த சகோதரர்களே நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகான முறையில் வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு வியாபாரி எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை வியாபாரம் செய்து காட்டினார்கள் நீதி பண்ணக்கூடிய மன்னன் ஒரு அரசன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு நீதிபதி இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்துக்கு அல்லாதா வேற்று மத சகோ சகோதரர்களோடோ ஒரு பிரச்சனை வரும்போதோ நபி முகம்மது அலைவசல்லம் அவர்கள் வேற்றுமத ஒரு சகோதரருக்கு நியாயமான முறையில அவருடைய தீர்ப்பு இருந்தது அவருக்கு சாதகமாக அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இதே போன்றுதான் நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அன்று நிலவிய அனாச்சாரங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் அகற்றினார்கள் விபச்சாரம் குடி சூது ஆகிய இந்த தீய பழக்கங்களை அவர்கள் இருந்த இடம் தெரியாது ஒழித்து கட்டினார்கள் கொஞ்சமும் அஞ்சாது பஞ்சமா பாவகத்தில் ஈடுபட்ட அந்த மாக்களை அந்த மனிதர்களை மனித புனிதர்களாக சில காலங்களிலே மாற்றியது சொல்லல்லாஹு அழிவ செல்லம் அவர்களுடைய அருமையான குணங்களாக பண்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தது அறுபத்தி மூணு வருடங்கள் தான் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே அவர்களுடைய தந்தையை இழந்து விடுகிறார்கள் பிறந்து ஆறு வருடங்கள் தான் இருக்கும் தாயையும் இழந்து விடுகின்றார்கள் ஒரு தாயையும் தந்தையும் இழந்து ஆறு வயதிலே அனாதையாக மாறுகின்றார்கள் பனிரெண்டு வயதாகும் போதோ சின்ன பிராயமாக இருக்கிறது ஆடுகளை மேய்ப்பதற்கு அவர்கள் ஆடுகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வனாந்திரம் செல்து கொண்டிருந்தார்கள் இதே பன்னிரண்டு வயதிலேதான் வியாபாரம் நோக்கமாக அவர்கள் சாம் நாட்டை நோக்கி செல்கின்றார்கள் அவர்களுடைய இருபத்தி இரண்டாவது வருடம் சமூக நல சங்கம் என்று ஒரு சங்கம் இருந்தது இதுல நல்ல விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு மக்களுக்கு பிரயோசனங்கள் அளிக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தது அதிலே தன்னை அங்கத்துவம் பெற செய்தார்கள் அவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது வயதிலே அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள் முப்பத்தைந்து வயதாகும் போதோ சாபத்துள்ளாவுடைய புனர் நிர்மாணம் செய்யப்படும் போதோ அல்லாஹுடைய புனிதனுக்கு ஆலயம் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹுடைய புனிதனுக்கு ஆலயத்தை வலம் வந்து அதனை தவா செய்கின்றார்களே இந்த ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள் முப்பத்தி ஆறாவது வயதிலிருந்து சென்று இந்த உண்மத்தை பற்றி அந்த குகையிலே சென்று அழுது அழுது யா உண்மத்தி யா உண்மத்தி என்று இந்த உண்மத்தை நினைத்து நினைத்து அவர்களுக்காக துவா இறைந்து என்றார்கள் நாற்பது வயதிலே நபி பட்டம் கிடைக்கிறது நபி சொல்லல்லாஹு செல்லம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை இப்பொழுது ஆரம்பிக்கின்றார்கள் நாற்பத்தி மூணாவது வயதில் பகிரங்கமான இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கிறார்கள் அந்த அந்த நேரத்திலேதான் வீரமிக்க மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய நாற்பத்தைந்தாவது வயதில முஸ்லிம்களுக்கு இப்பொழுது அநியாயம் நடைபெறுகிறது அவர்களை அபு சீனியாவுக்கு நபி சொல்லாஹு அலைவத்தெல்லாம் அனுப்பி விடுகின்றார்கள் அவர்களுடைய ஐம்பதாவது வயது அபூ சாலிப் என்று சொல்லக்கூடிய நபி அவர்களுடைய பெரிய தந்தை அல்லது சாட்சா என்ற முறையோடு இருந்தவர்கள் இப்பொழுது அதே நேரம் ஐம்பது வயதிலே தான் அவர்களும் மரணிக்கின்றார்கள் ஐம்பத்தி ஓராவது வயதில தாய் செல்கின்றார்கள் ஐம்பத்தி இரண்டாவது வயதில மேராஜனும் விண்ணுலக யாத்திரை சென்று முஸ்லிம்களுக்கு தொழுகை அறிமுகம் செய்து தந்தார்கள் ஐம்பத்தி மூணாவது வயதில தான் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் இதிலிருந்து ஆண்டு கணிக்கப்படுகிறது அவர்களுடைய ஐம்பத்தி நாலாவது வயதில நோன்பு கடமையாகின்றது இதில் இரண்டாவது வருடம் இந்த பதிலுடைய யுத்தம் நடைபெறுகிறது அவர்களுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயது இதிரி மூன்றுல தான் நபி அவங்க உகத்துடைய யுத்தம் செய்கின்றார்கள் ஐம்பத்தி ஏழாவது வயது இதிரி ஐந்தில் அகலிப்போர் நடைபெறுகிறது ஐம்பத்தி எட்டாவது வயதில தான் உதய்பியாவுடைய உடன்படிக்கையும் ஐம்பத்தி ஒன்பதாவது வயதில ஹைபருடைய யுத்தமும் இதே போன்று அறுபத்தி ஓராவது வயது கடைசி ஹஜ்ஜை அவர்கள் அவர்கள் நிறைவேற்றி விட்டு அறுபத்தி மூணாவது வயதில தான் அறுபத்தி ஓராவது வயதுல மக்காவுடைய வெற்றியும் அறுபத்தி மூணாவது வயதில ஹிஜ்ரி பத்துல இறுதி ஹஜ்ஜும் அறுபத்தி மூணாவது அதே வயது ஹிஜ்ரி பதினோராவது ஆண்டு நபி சொல்லாஹு அலை வசல்லம் மரணிக்கின்றார்கள் ஆனால் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய இந்த ஒவ்வொரு வரலாறும் சகோதரர்களே ஒரு பொதுமானிலே அல்லது இந்த ரபியூனில் அவள் மாதத்திலே மாத்திரம் சொல்லி முடிக்க முடியாது எவ்வளவுதான் பேசினாலும் எல்லா காலங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பேசி பேசி முஸ்லிம்கள் எங்கட வாழ்க்கையில நல்ல முறையில அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் வியாபாரம் செய்தார்கள் கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள் என்பதையும் அறிந்து வைத்திருப்பது அதன்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஹிஜ்ரி பத்தாவது ஆண்டு தன்னுடைய கடைசி ஹஜ்ஜை முடிக்கின்றார்கள் உம்மத்தின் மீது கவலை உள்ளவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் என்னுடைய சகாபாக்களே பொது மனாசிக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஹஜ்ஜுடைய வணக்கம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை லட்சோச லட்சா கோடான கோடி என்ற உம்மத்தினர்கள் அஜி செய்ய வேண்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் இதனை சொல்லிக் கொடுப்பதற்கு நான் எவ்வாறெல்லாம் அஜி செய்கிறேன் என்பதை பார்த்து அதை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் ஐயா முத்த ஸ்ரீ கூடிய நாளிலே தான் என்ற சூறா இறங்குகிறது இஸ்லாம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்ற செய்தி சகாபாக்களுக்கு எத்துகிறது அனுப்பும் போதோ நீங்கள் திரும்பி வரும்போதோ இதோ என்னுடைய மின்பருக்கு பக்கத்திலே கபருத்தான் என்னுடைய மையவாதி இருக்கும் அதன் பக்கமாக நீங்கள் நடந்து செல்வீர்கள் என்று சொன்ன போதோ சஹாபாக்கள் அல ஆரம்பிக்கிறார்கள் பாத்திமா ரவி அல்லாஹ் அவர்களை கூப்பிட்டு நபி சல்லாஹு அலை வசல்லம் சொல்கிறார்கள் ஜிப்ரீல் அலை அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலான்ல குரான் ஓதி காண்பிப்பாங்க ஆனா இந்த வருஷம் வந்து என்னிடத்துல ரெண்டு தடவைகள் குரான் ஓதி காண்பிக்க ஆரம்பித்தாங்க இதனால இந்த அஜல் நெருங்கி விட்டது என்பதாக நபி முகமது முகம்மது சல்லாஹூ அலைவசல்லம் சொல்லும் போது அவர்களும் அல ஆரம்பிக்கிறார்கள் இப்பொழுது முகர்ரமுடைய மாதமும் செல்கிறது சபருடைய மாதம் சென்று கொண்டிருக்கிறது பதினோராவது ஆண்டு சபருடைய மாதம் பிற இருபத்தெட்டாவது நாள் நபி முகமது ஒரு ஜனாதாவில் இருந்து கலந்து கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் எனக்கு தலை வலிக்கிறது எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது என்று சொல்ல தன்னுடைய தலைப்பாகையினால் தலையை அவர்கள் இருக கற்றுக்கொண்டார்கள் இதே நோயோடு சொல்லலாக அலைவ செல்லம் அவர்கள் சுமாராக பதிமூணு பதினாலு நாள் இரண்டு கிழமையாக கடுமான காய்ச்சலோடோ உடம்பில சரியான ஒரு வருத்தத்தோடு கழித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது ஒரு கிழமையாகின்றது சகாபி பெண்மணிகள் நபியுடைய மனைவிமார்கள் நினைக்கிறார்கள் நபி சொல்லாஹு அலைய அவர்களுடைய அல்லல் நெருங்கிவிட்டது என்று அழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே கடைசியாக மௌத்தாவதற்கு ஏழு ஏழு நாள் மீதமாக இருக்கிறது இப்பொழுது ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்களுடைய வீட்டுக்கு நபி அவங்க ரெண்டு சகாபாக்களுடைய உதவியோடு செல்கின்றார்கள் அந்த இடத்திலே மனைவிமார்கள் அத்துணை பேரும் ஒன்று கூடி விடுகிறார்கள் இந்த சூறாக்களையும் இவர்களுக்கு எதுவெல்லாம் பாடமாக இருந்ததோ எதையெல்லாம் நபி செல்லல்லாஹு அலைவ அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டார்களோ இந்த துவாக்களை ஓதுகின்றார்கள் இப்பொழுது நபி செல்லம் செல்லல்லாஹு இப்பொழுது தன்னுடைய சகாபாக்களில் பிரிந்த சகாபாக்களை நினைத்து அவர்கள் மீது சலாம் உரைத்து விட்டு இந்த உண்மத்தை பார்த்து செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சலாம் உரைக்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூல் நபி முகமது செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் தன்னை காணாமல் அறியாமல் இருந்த எத்தனையோ உயிரினங்கள் அந்த அத்துணை முஸ்லிம்களையும் பார்த்து சலாம் முறைக்கின்றார்கள் சகாபாக்கள் உடனே அல ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் மௌத்தாகுவதற்கு ஐந்தே ஐந்து நாள் இருக்கிறது ரவி உலவல் மாதம் பிறை ஏழாவது நாள் அந்த நாள் ரொம்பவும் காய்ச்சல் அதிகமாக கொண்டு செல்கிறது நபி சொல்லாஹு அலைவ செல்லம் சொல்கிறார்கள் இந்த மதீனத்திலே நீங்கள் சென்று வெவ்வேறான ஏழு கிணறுகளுக்கு சென்று அங்கிருந்து தண்ணீரை எடுத்துக் கொண்டு வந்து என்னை ஒரு இடத்தில் அமர வைத்து வைத்து என்னை குளிப்பாட்டுங்கள் என்று சொன்ன போதும் சகாபாக்கள் தோல் தூத்திகளை சுமந்து கொண்டோ மதீனத்தில் இருக்கும் கிணறுகளுக்கு சென்று தண்ணீரை இறைத்து சொல்லலாக அலைவ செல்லம் அவர்களை இப்பொழுது குளிப்பாட்டுகின்றார்கள் அவர்களுக்கு உடம் சுகப்போ அதிலே சுகம் கிடைக்கிறது உடனே நின்றருக்கு நெருக்கமாக வந்து அந்த மிப்பரில் நின்று கொள்ள முடியவில்லை உட்கார்ந்து கொண்டோ கடை கடைசியாக மின்பரில் வைத்த இந்த உண்மத்தினர்களை பார்த்து ஒரு உபதேசம் செய்தார்கள் அன்பாந்த சகோதரர்களே அல்லாவை புகழ்ந்து விட்டு நபி சொல்லி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு செய்த உபகாரங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் அபுபக்கர் ரவி அல்லாஹு அவர்களுடைய சிறப்புகளை சொல்லுகின்றார்கள் அன்சாரிகளுடைய சிறப்புகளை சொல்லுகின்றார்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பூமி லோகத்திலே நானும் உங்களை போன்றொரு மனிதனாகத்தான் இருந்தேன் ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே உங்களில் எவருக்கேனும் நான் ஏதேனும் கொடுக்க வேண்டியிருந்தால் உடனடியாக நீங்கள் இந்த இடத்திலே அதனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக நபி சொல்லலாம் அலைவசல்லம் சொல்லிவிட்டு மண் குந்து ஜலத்துலகு லகுரன் யாருக்காவது நான் வீணாக யாருடையாவது முதுகில் நான் அடித்திருந்தால் ஒரு விளையாட்டுக்காவது சரி நான் அடித்திருந்தால் இதோ என்னுடைய முதல் இந்த முதுகில் வந்து அவர் பள்ளி எடுத்துக் கொள்ளட்டும் யாரையாவது நான் ஏற்றிருந்தால் சிறிதளவேனும் நான் அநியாயம் செய்திருந்தால் யாரையாவது நான் மானபங்கப்படுத்தியிருந்தால் உடனே அவர் வந்து என்னிடத்துல என்னை மானபங்கப்படுத்திக் கொள்ளட்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு யகூதி நசாராக்களை இந்த மக்களுடைய பூமியிலிருந்து பரிசுத்தப்படுத்துங்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு தொழுகையை நீங்கள் கவனமாக பட்டு பிடித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபி முகமது அவர்கள் இந்த உம்மத்துக்கு தேவையான அத்துணை விடயங்களையும் மின்பனில் இருந்து கடைசி உபதேசமாக செல்லிவிட்டு சொன்னார்கள் நிச்சயமாக அல்லா ஒரு அடியானுக்கு துணியா ஆகையா இரண்டு லோகத்தையும் கொடுத்தோ அதில் இஷ்டம் கேட்ட போது அந்த அடியார் ஆகரத்தை எடுத்துக் கொண்டார் என்று சொன்ன போதோ மிம்பரில் முன்னுக்கு இருந்த சஹாபி அபு அவர்கள் தான் அவர்கள் மரணிக்க போகிறார்கள் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது மௌத்தாகுவதற்கு நாளே நாலு நாள் வியாழக்கிழமை மகிழ்வுடைய தொழுகையை தொழுவிப்பதற்கு நபி சொல்லாஹு அலைவத்தெல்லாம் வந்து தொழுவித்தார்கள் ஆனால் இப்பொழுது இரவுடைய தொழுகையுடைய நேரம் வந்த போதோ நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்களால் அத்தொழுகைக்கு வர முடியவில்லை சகாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் செய்தார்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள் இரண்டாவது தடவையும் மூன்றாவது தடவையும் உழு செய்து அவர்களால் பள்ளி வாயலுக்கு வர முடியவில்லை இப்பொழுது சொன்னார்கள் முரு அபா பக்ரீன் அவங்களுக்கு சொல்லுங்க அவரை தொழுவிக்கட்டு என்று சொன்ன போதும் வியாழக்கிழமை இஷாவுடைய தொழுகையிலிருந்து நபி சொல்லாஹு அலைவசெல்லாம் ஹயாத்தோடு இருக்கும் இந்த நிலைமையில அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும் பதினேழு பதினெட்டு நேரத்துடைய தொழுகையா அபூபக்கர் சித்திக் ரவி வந்தோம் அவர்கள் தான் தொழுவிக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை பள்ளி வாயலுக்கு வரவில்லை சனிக்கிழமை பள்ளி வாயலுக்கு வரவில்லை முடியவில்லை தாயத்து கிழமை இப்பொழுது சுகம் கொஞ்சம் கிடைக்கிறது கடைசியாக இந்த தப்புல போய் அந்த சகாபாக்களை பார்க்கணும் என்று ரெண்டு பேருடைய உதவியோடு பள்ளிவாசலுக்கு வரும்போது அபுபக்கர் ரவி அல்லாஹ் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் இடது பக்கமாக நபி அவங்க உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த தொழுகையிலா இடையில் இருந்து நபி சொல்லாஹ் அலைவு செல்லம் இமாமாக மாறுகின்றார்கள் நபி அவங்க இப்ப பொழுது இமாம் அபுபக்கர் அவர்கள் பின்னால் நின்று சத்தத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழுகையை முடித்தவுடன் சொன்னார்கள் அடிமைகள் அத்துணை பேரும் உரிமையாகி விட்டார்கள் ஆறு ஏழு தீனார் இருந்தது அதை ஏழைகளுக்கு தானம் கொடுத்தார்கள் ஆயுதங்களை முஸ்லிம்களுக்கு ஹதியாவாக கொடுத்தார்கள் கடைசி நாள் திங்கட்கிழமை ரபி உள்ளவல் மாதம் திரை பன்னிரெண்டாவது நாள் சுபகுடைய தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருந்தார் லபுபக்கர் ரபி அவர்கள் நபி அவர்கள் வீட்டு திரையை அப்படியே திறந்து பார்த்து சப்பில் இருக்கக்கூடிய சகாபாக்களை அப்படியே பார்க்கும் அத்தனை பேரும் நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவங்களுக்கு சுகம் கிடைத்து விட்டது எங்களுடைய நேசார எங்களுடைய ஹபீப் முகமது சல்லாஹு அலைவசல்லாம் அவங்களுக்கு சுகம் கிடைத்தது என்றா இந்த ஆசையில ஓடோடி வந்த நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களா தொழுகையை முடிச்சு விட்டு சந்தித்து விட்டு அத்தனை பேரும் அவங்களோட வேலைகளுக்கு சென்று விடுகிறார்கள் பாத்திமா ரவியல்லா அவங்களை கூப்பிட்டு ரகசியம் சொன்னார்கள் அவர்கள் அழுதார்கள் இடது காதிலும் மேலே சொன்ன போது அவர்கள் சிரித்தார்கள் என்ன விடயம் என்று பிறகு கேட்கப்பட்ட போதோ மவுத்தாக போகிறேன் என்று சொன்னதனால் அழுதார்கள் இடது காதில் சொன்னார்கள் இல்ல நீங்க தான் முதலாவது என்ன மௌத்துக்கு பிறகு சந்திப்பீங்க என்று சொன்ன போது சந்தோஷப்பட்டார்கள் ஆயிஷா அவர்களுடைய மடியில சொல்லலாக அறைவ செல்லும் அவர்கள் இப்பொழுது சகராத்துடைய வருத்தத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சொல்கின்றார்கள் ஆயிஷா நான் ஹைபருடைய யுத்தத்தில் போய் எனக்கு ஒரு பெண்மணி விஷம் தந்தார் என்னுடைய நரம்புகள் இப்பொழுது வெடித்துக் கொண்டிருக்கிறது ஆயிஷா என்று சொன்ன போது அவர்கள் கட்டி அணைத்து நபி சொல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்களுடைய பிரிவை நினைத்து அழுகிறார் இருக்கிறார்கள் அப்பொழுது அங்கிருந்த மனைவிமார்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள் பக்கத்தில் ஒரு சஹாபி போகும்போதோ அவருடைய கையில் இருந்த மிஸ்வாக்க எடுத்து தன்னுடைய உமிழ் நீரை சேர்த்து அதை வென்று சல்லல்லாஹு அலைய செல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக்கு செய்து விடுகிறார்கள் ஆயிஷா ரபி அல்லாஹ் அவங்க அழுகின்றார்கள் பாத்திமா ரபி அல்லாஹுவனா அழுகின்றார்கள் என்னுடைய தந்தை எவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் எவ்வளவு வருத்தப்படுகிறார்கள் என்று அவங்களுக்கு வந்த கஷ்டமே என்று சொல்லும் போதோ ஜிப்ரீல் அலை இஸ்லாம் வானுலோகத்தில் இருந்து எழுபது நூறு மலக்குமார்களோடு இறங்குகிறார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்லாஹு அலைவ செல்லம் அவங்களிடம் கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லா நீங்கள் அல்லாவை சந்திப்பதற்கு தயாரா என்று கேட்ட போது ஆம் என்று சொல்கின்றார்கள் அன்ப அந்த சகோதரர்களே இந்த நேரத்தில் அல்லா என்ற களிமாவை மொழிந்து கொண்டே இருக்கிறார்கள் மௌத்துடைய சக்கராத்துடைய வருத்தமாக இருக்கிறது ஒரு பக்கத்தில் பாத்திரம் இருந்தது கையை விட்டு நனைத்து தன்னுடைய முகத்திலே தடவிக்கொண்டு யாவா என்னுடைய சக்கராத்தை நீ லேசுப்படுத்துவாயாக என்று சொல்லிக்கொண்டு நபிமார்களோடு சித்திகங்களோடு நான் போய் சேருகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும் நான் மனிதன் என்று அடித்து அடிப்படையில் என்னமாவது தவறிழைத்திருந்தால் அதனை மன்னித்துக் கொள்வாயாக அல்லாஹும் எனக்கு இருக்கும் காட்டுவாயாக என்றெல்லாம் சல்லல்லாஹு சொல்லிக் கொண்டோ இல்லல்லா என்பதாக தன்னுடைய கைமாவுடைய விரலை உயர்த்தியவாறு அவர்களுடைய இன்பையும் பிரிந்து கொண்டே சென்றது இந்நாளில் அன்பா அந்த சகோதரர்களே அல்லாஹுடைய அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த செல்லம் அவர்களை ஹயாத்துடன் இருக்கும் போது சின்ன ஒரு துன்பம் கூட வருவதை சகித்துக் கொள்ள முடியாதா இந்த சஹாபாக்களுடைய நிறைமை எவ்வாறு இருந்திருக்கும் ஏந்தி விட்டார்கள் யாராவது நபி அவங்க மூத்தான என்று சொன்னால் வாளால் அவங்களை ததம் பார்த்து விடுவேன் என்றார்கள் உஸ்மான் சஹாபாக்கள் இப்பொழுது மயக்கமுற்று பள்ளிவாசல்ல பல்லாயிரக்கணக்கான இந்த சகாபாக்கள் அவர்கள் மயக்க முற்று நிலைமை தடுமாறி கொண்டிருந்தார்கள் அபூபக்கர் ரவி அல்லாவண்ணா தூரம் சென்றிருந்தார்கள் உடனே வந்தார்கள் நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய ஜனாதா ஒரு பிடவையால வெள்ள பிடவையால போந்தப்பட்டிருந்தது அந்த பிடை அப்படியே உயர்த்து விட்டு அவங்க கட்டி பிடிச்சு கொண்டு நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவங்களை முற்றம் கொடுத்துட்டு வா நபியா வா சபியா என்னுடைய நண்பரே என்ற நேசரே சிதா வௌந்தி யார் அசூழல்லா என்ற தாயும் தந்தையும் அற்பனா என்று அவங்களால சொல்ல முடியாது ஆனால் நபியுடைய ஏற்றுக்கொண்டார்கள் முத்தம் கொடுத்து விட்டு உடனே நின்பர் படியில வந்து ஏறினாங்க ஒரு கொத்துபா பிரசங்கம் செய்தாங்க அல்லாஹுடைய ரசூல் நபி மௌத்தாகி விட்டாங்க போண்டா இந்த வசனங்கள் ஆரம்பித்து ஓதினாங்க அதன் பின்னால் நபி அவங்க யாரு குளிப்பாட்ட வேண்டும் யாரு செய்ய வேண்டும் எப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற விடயங்களை கூட சொல்லல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் அதன் பிரகாரம் அவர்களை அடக்கம் செய்யப்பட்டது ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே அந்த நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் முஸ்லிம்கள் ஆய்வு செய்து அவர்களுடைய எல்லா வாழ்க்கை வழிமுறைகளும் எங்களோட வாழ்க்கையில பின்பற்றுவதோடு அவர்களுடைய முகப்பத்தை எங்களுடைய உடம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுமோ இந்த இடங்களெல்லாம் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய நேசமும் அவர்களுடைய பாசமும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவர்களுடைய அத்துணை சுண்ணத்துகளும் நிலிர வேண்டும் இதுதான் நபி சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு நாங்கள் செய்ய செய்யக்கூடிய பெரிய கைந்தரியமாக இருக்கிறது நபி சொல்லாஹு அலைவ செல்லம் பிறந்த சந்தோஷத்துல அபூலகாப் ஒரு காபிர் என்ன செய்தாரு அவர் அடிமை ஒன்றை உரிமையிட்டாரு இதனால அல் பிதாயா வன்னிஹாயா போன்ற கிதாபுகளிலும் அநேகமான கிதாபுகள்ல நபி சொல்லாஹு அலைவ செல்லம் பிறந்த சந்தோஷத்துல அடிமை உரிமையிட்டதன் காரணமாக எந்த விரலை கொண்டு சைக்கிளை செய்த அபூலகப் அவன் உரிமையிட்டானோ ஒரு காபிர் வேற்று மதத்தை உடையவர் ஆனாலும் நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய பிறப்பை நினைத்து அந்த சந்தோஷத்தில் அருமையிட்டு அடிமை உரிமையிட்டதனால எந்த விரலுனால் அவன் உரிமையிட்டானோ அதே விரல் நுனி அளவோ அவனுக்கு நரகலோகம் சென்று அங்கு அவனுக்கு தண்ணி புகட்டப்படுவதோடு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வேதனை குறைக்கப்படுகிறது என்பதாக அநேகமான கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் ஆனால் அந்த நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவங்கள வாழ்க்கை வழிமுறைகளா எங்கட வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எங்கட குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லா துறையிலும் எடுத்து நடக்கும் போது எப்படிப்பட்ட பாக்கியங்களா இந்த துனியாவிலும் ஆகரத்திலும் அடைந்து நாளைக்கு அந்த சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுடைய சபாத்தை பெற்று அவர்களோடு இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அடிமனவிலா ஆழமாக பதித்து இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலா நபி சொல்லாஹு அலி வசல்லம் நாம் புகழ முடியும் அவ்வாறு புகழ்ந்து அது மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி நடப்பதற்கு அல்லா அத்தனை பேருக்கும் தோஃபிக் செய்வானா யா அல்லா எங்கட குற்றம் துறைகளை மன்னித்து விடுவாயா எங்கட தாய் தந்தையர்கள் எங்களுடைய மூமிமான முஸ்லிமான அத்துண சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்து முஸ்லிம்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாயா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மக்களை அல்லா இந்த உன்னுடைய தூதுவரை நீ அனுப்பி வைத்து அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுக்கு அறிமுகம் செய்தாய் அல்லா இந்த மாதத்தில் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நீ உண்டாக்கி எங்களோட மௌத்து வரைக்கும் அந்த சல்லல்லாஹு அலைவ அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு தோசி செய்வாயா எங்களோட உடம்பில் ரத்த மூடும் இடங்களெல்லாம் எங்களுடைய குழந்தைகள் மனைவி மக்கள் பிள்ளைகள் அத்துணை பேருடைய உள்ளத்திலும் ஆழமாக அந்த நபியுடைய முகப்பத்தை நீ உண்டு பண்ணுவதோ உதவியோடு வாழ்க்கையில் எல்லா துறையிலும் அவர்களை பின்பற்றி நடப்பதற்கு தோல்வி செய்வாயா எல்லாம் முஸ்லிம்களை கண்ணியமாக்கி வைப்பாயா உண்ட கிருப்பையினால் எங்களோட துவாக்களை கபூர் செஞ்சு கொள்வாயா